உன்னினி நம்பினால் இமயமாய் உயரலாம் உன்னுள்ளே வெற்றியின் விலாசங்கள் தேடு மெழுகு எரிகின்றது எதிர்காலம் தெரிகின்ற நம்பிக்கை வேதம் நெஞ்சிலே கொண்டால் நாளை உனக்கென வெற்றிக்கனிகளை படைக்கும் எந்தன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா அதை நான் பார்த்தவா மனம் தான் தாங்குமா எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே கோவில் இல்லை என்றால் தெய்வம் இல்லை இங்கே நீ இல்லையே கண்ணே நானும் இல்லை வானம் இல்லை என்றால் மதியும் இல்லை உந்தன் வார்த்தை இல்லை என்றால் கீதம் இல்லை நீ வந்ததால் தானே பூ வந்தது நீ வாடினால் வண்ண பூ வாடுமே ராஜாத்தி கண்ணே கலங்காதிரு எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே காண்பது என் ராஜாத்தி கண்ணே கலங்காதிரு எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே கபடம் இல்லை நாம் கண்ணீர் தின்ற ஒரு நியாயம் இல்லை காலம் வரும் அந்த தெய்வம் வரும் அந்த நாளும் எந்தன் பொன்வண்ணமே அன்பு பூவண்ணமே நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா அதை நான் பார்க்கவா மனம் தான் தாங்குமா எந்தன் பொன்வண்ணமே அன்பு பூவண்ணமே கௌரவம் நான் வாழ வைப்பேன் ஆகிய திரைப்பட பாடல்களை தொடர்ந்து படித்தால் மட்டும் போதுமா படத்துக்காக டி எம் சவுந்தரராஜனும் பி பி ஸ்ரீனிவாசம் பாடுகின்றார்கள் இந்த பாடல் காட்சியிலே நடிகர் திலகம் அவர்களும் பாலாஜி அவர்களும் நடித்திருப்பார்கள் முதலில் பாடலை பாலாஜி அவர்கள் பாடுவார் நடிகர் திலகத்தினுடைய அந்த முகபாவம் ஒரு குறும்பு கலந்த முகபாவத்தை பாடலிலே வெளிப்படுத்துவார் டி எம் எஸ் நடிகர் திலகத்துக்கும் பிபிஎஸ் அவர்கள் பாலாஜி அவர்களுக்கும் குரல் கொடுத்திருப்பார் அவரை குறும்பாக பார்த்து கொண்டே கண்களை ஒரு ஒரு அசைப்பு அசைப்பார் பள்ளி பருவத்திலே மாணவர்கள் செய்கின்ற குறும்பு எல்லாம் நடிகர் திலகம் கண்களிலே காட்டுவார் இந்த பாடலிலே நல்லவன் நல்லவன் எனக்கு நானே நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் நல்லவன் எனக்கு நானே நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் மறைத்தவனில் தீமை செய்தவனில்லை உள்ளம் சொன்னதை மறைத்தவனில்லை ஊருக்கு தீமை செய்தவனில்லை வல்லவன் ஆயினும் நல்லவன் வல்லவன் ஆயினும் நல்லவன் நல்லவன் எனக்கு நானே நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் முல்லை போய் இல்லை இல்லை என்று என்றும் சொன்னவன் இல்லை என் கண்ணை நானே கண்டேன் அதில் என்னை நானே கண்டேன் என் கண்ணை நானே கண்டேன் அதில் என்னை நானே கண்டேன் நல்லவன் எனக்கு நானே நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் ஓஹோ கல்வி கொல்ல வேண்டும் தூய உள்ளம் வேண்டும் என்றும் சேவை செய்ய வேண்டும் தூய உள்ளம் வேண்டும் என்றும் சேவை செய்ய வேண்டும் மலரும் நினைவுகளுக்கு மரியாதை தருகின்ற மணிமகுட பாடல்களை உங்களோடு இணைந்து ரசித்துக் கொண்டிருப்பது யாழ் சுதாகர் பழைய பாடல்களை குறிப்பாக நடிகர் திலகத்தின் திரைப்பட பாடல்களை கேட்கின்ற போதெல்லாம் எனக்கு ஒரு உணர்வு எண்ணம் வருவதுண்டு கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாடலிலே சொல்லுவார் இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று என்று சொல்லுவார் அதே போல நடிகர் திலகத்துக்காக டி எம் எஸ் அவர்கள் பாடிய பல்வேறு விதமான உணர்வு பூர்வமான பாடல்களை காதல் பாடல்களை தத்துவ பாடல்களை எல்லாம் கேட்கின்ற போது எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வரும் அதாவது கடவுள் நடிகர் திலகத்தை படைக்கின்ற போதே பாடல் காட்சியில் அவருடைய நடிப்புக்கு குரல் குரல்தான் என்று டிஎம்எஸ்னுடைய படைப்பை பற்றியும் சிந்தித்து வைக்கின்றார் அல்லது கடவுள் டிஎம்எஸ் அவர்களை படைக்கின்ற போது இவருடைய குரல் நடிகர் திலகத்தினுடைய நடிப்புக்குத்தான் அதாவது பாடல் காட்சியில் நடிகர் திலகத்தினுடைய நடிப்புக்குத்தான் என்று கடவுள் முன்னமேயே திட்டமிட்டு கொண்டு கொண்டிருக்கின்றாரோ என்ற எண்ணம் எனக்கு வரும் அதற்கு காரணம் பாலும் தண்ணீரும் கலந்து இருப்பதைப் போல இவர்கள் இருவருடைய அந்த சங்கீத சங்கமம் நடிப்பு சங்கமம் நடிகர் திலகத்தினுடைய பாடல் காட்சியில் நடிகர் திலகத்தினுடைய நடிப்போடு டிஎம்எஸ்னுடைய அந்த குரல் சங்கமிக்கின்ற அந்த அத்வைத நிலை என்று சொல்லுவார்களே அந்த சங்கமம் இந்த எண்ணத்தை இந்த பிரமையை என்னுள் ஏற்படுத்தியது பாலாட்டு பாடி தாயாக வேண்டும் தாழாத என் ஆசை சின்னம்மா வெகு நாளாக என் ஆசை சின்னம்மா நாளாக என் ஆசை சின்னம்மா கண்ணான பிள்ளை இல்லாமல் இங்கே கண்ணீரில் வந்தாயே சின்னம்மா கண்ணான பிள்ளை இல்லாமல் இங்கே கண்ணீரில் வந்தாயே சின்னம்மா தேயாக நீயாக தாயாக நானும் சீராட்ட வந்தேனே சின்னம்மா பாடி தாயாக வேண்டும் நாளாக என் ஆசை சின்னம்மா வெகு நாளாக என் ஆசை சின்னம்மா கனவோடு உறவாடு சுமை தாங்கி கல்லாக நீயே கடலையே உறங்கவில்லை கடவுளிடம் ஏதோ கருணை இல்லை தாலாட்டு பாடி தாயாக வேண்டும் தாழாத என் ஆசை சின்னம்மா வெகு நாடாக என் ஆசை சின்னம்மா எனக்கொன்று எப்போதும் உனக்குண்டு அறியாத உறவுண்டு தாயே நதி இருந்தால் கரை இருக்கும் விதி இருந்தால் கண்ணன் துணை இருக்கும் தானாட்டு பாடி தாயாக வேண்டும் தாழாத என் ஆசை சின்னம்மா வெகு நாளாக அடுத்த பாடலை பொறுத்தவரையில் அடுத்த பாடலுக்கு பின்னாலே ஒரு சின்ன வரலாறு உண்டு இந்த பாடல் மெல்லிசை மன்னர்களின் இன்னிசையில் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் புரிந்த பாடல் இந்த பாடலை பாட வருமாறு எஸ் அவர்களுக்கு அழைப்பு விடுத்து பாடலை பாடி காண்பித்த போது முதலில் எஸ் அவர்கள் மறுத்துவிட்டார் இந்த பாடலை நான் பாட மாட்டேன் என்று மறுத்துவிட்டார் அதுக்கு காரணம் வித்தியாசமாக இருக்கின்றது நான் வழக்கமாக பாடுகின்ற பாடல்களில் இருந்து இந்த மெட்டு இந்த பாடலின் தன்மை வித்தியாசமாக இருக்கின்றது இது என்னுடைய பாணிக்கு ஒத்து வருமோ தெரியவில்லை என்று சொல்லி டி எம் எஸ் அவர்கள் முதலில் மறுத்துவிட்டார் ஆனால் மெல்லிசமன் அவர்கள் இல்லை இல்லை உங்களால் எந்த வகை பாடலையும் திறம்பட பாட முடியும் நிச்சயமாக இந்த பாடல் உங்களால் மெருகுபுறம் நீங்கள் பாட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வேண்டுகோள் விடுத்து டி எஸ் அவர்களை இந்த பாடலை பாட வைத்தார் இந்த பாடலில் ஒரு ஒரு ஒரு அலட்சியத்தன்மை இருக்கும் ஒரு ஆங்கில பாடல்களில் வருவதை போன்ற ஒரு அலட்சியத்தன்மை இருக்கும் அதனால் தான் டி எம் எஸ் அவர்கள் இந்த பாடலை பாட மாட்டேன் என்று சொன்னார் ஆனால் மெலிசை மன்னருக்கு டி எம் எஸ் அவர்களுடைய திறமையிலே ஒரு நம்பிக்கை இருந்தது எதையுமே அவர் வந்து சவாலாக எடுத்து வேறு ஒருவர் இந்த பாடலை திரும்ப பாட முடியாதபடி மினிக்கி விடுவார் அற்புதங்களை நிகழ்த்துவார் என்பது எம்எஸ்சி அவர்களுக்கு தெரியும் அவர் சொன்னார் உங்களால் நிச்சயமாக இதை திறமாக பாட முடியும் என்று டிஎம்எஸ் அவர்களும் அந்த பாடலை பாடினார் அதற்கு பிறகும் கதை தொடர்ந்தது படப்பிடிப்பு தளத்தில் நடிகர் திலகம் அந்த பாடல் காட்சியில் நடிப்பதற்காக வந்திருந்தார் அவருக்கு வழக்கம் போல இந்த பாடல் போட்டு காட்டப்பட்டது நடிகர் திலகம் பாடலை கேட்டதும் சொன்னார் இன்றைக்கு படப்பிடிப்பு வேண்டாம் படப்பிடிப்பை ரத்து செய்யுங்கள் என்றார் அவரிடம் காரணம் கேட்டார்கள் இல்லை கவியரசர் கண்ணதாசன் அந்த மாதிரி வரிகளை எழுதியிருக்கின்றார் அற்புதமான வரிகள் மெல்லிசை மன்னர்கள் அருமையான மட்டு டி எம் எஸ் அவர்கள் இன்னொரு கம்பீரமாக உணர்வுகளை பிழிந்து இந்த பாடலிலே வித்தியாசமாக அவருடைய வழக்கமான பாணியில் இருந்து வித்தியாசமாக ஒரு அலட்சியத்துடன் அந்த கதாபாத்திரத்திற்கு மேலும் உயிரூட்டக்கூடிய விதத்தில் எட்டி எம் எஸ் அவர்கள் இந்த பாடலை பாடியிருக்கின்றார் இதையெல்லாம் அவர்கள் இவ்வளவு உழைத்திருக்கின்றார்கள் மூன்று பேரும் இதை என்னுடைய நடிப்பில் நான் பரிபூரணமாக வெளிப்படுத்த வேண்டாமா அதற்கு எனக்கு அவகாசம் வேண்டாமா அந்த உழைப்பை நான் கௌரவிக்க வேண்டும் ஏனோ தானோ என்று அவசர அவசரமாக இந்த பாடலுக்கு நடித்துக் கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன் எதை செய்தாலும் செய்வன பரிபூரணமாக இருக்க வேண்டும் ஆனபடியால் இன்றைக்கு படப்பிடிப்பு வேண்டாம் இதற்கு எப்படி நடிக்க வேண்டும் என சிந்திப்பதற்கு எனக்கு நாள் வேண்டும் ஆனபடியால் இன்னொரு நாளைக்கு படைப்பிடிப்பை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு அந்த பாடலை பல தடவைகள் நடிகர் திலகம் கேட்டார் இதிலிருந்து என்ன தெரிகின்றது நடிகர் திலகத்தினுடைய பெருந்தன்மை சக கலைஞர்களை சக கலைஞர்களுடைய திறமையை உழைப்பை மதிக்கின்ற பெருந்தன்மை தெரிவது மட்டுமல்லாமல் நடிப்பை அவர் நடிப்பு தொழிலை தெய்வமாக நினைத்தார் செய்யும் தொழிலே தெய்வம் செய்வன திருந்தச் செய் அன்றைக்கு நினைத்திருந்தால் அன்றைக்கு அவர் நடித்து கொடுத்து விட்டு போயிருக்கலாம் நடிகர் திலகம் எது செய்தாலும் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும் ரசிகர்களுக்கு வித்தியாசம் தெரிய தெரியாது நிறைவாக இருக்கும் இருந்தாலும் இன்னும் நன்றாக செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் துடிப்பு இருந்தது அதற்கு ஏற்றாற்போல் படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு மீண்டும் ஒரு நாள் படப்பிடிப்பு வைத்தார்கள் பாடல் காட்சிக்கு நடிகர் திலகம் இந்த பாடல் காட்சியிலே வெகு அற்புதமாக நடிப்பார் நடிகர் திலகம் கையில் ஒரு சேரட்டை பிடித்துக் கொண்டு மிகவும் அருமையாக மிகவும் வித்தியாசமாக இந்த பாடல் காட்சியில் நடித்திருப்பார் குறிப்பிட்டது போல இன்னாக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று என்று சொன்னது போல டிஎம்எஸ்னுடைய குரலுக்கு நடிகர் திலகத்தின் நடிப்பு என்றும் இல்லை நடிகர் திலகத்தின் நடிப்புக்கு டிஎம்எஸ்இன் குரல் என்றும் அன்றைக்கு இறைவன் எழுதி வைத்து விட்டான் இவர்களை படிக்கின்ற போதே இவருக்கு இவர்தான் என்று இறைவன் தீர்மானித்து விட்டான் அடுத்த பாடல் இந்த பாடல் காட்சியில் ஒரு துவி சக்கர வண்டியில் சைக்கிளை ஓட்டிக்கொண்டே நடிகர் திலகம் மனிதனுடைய மன மாற்றங்களை அறியாமையை பாடுவது போன்ற ஒரு பாடல் அற்புதமான பாடல் விஞ்ஞானத்தால் வளர்ந்த மனிதன் வியந்திட கோள்களை உரசிய மனிதன் மெய் ஞானத்தை மறந்ததால் மிருகங்கள் நிலையிலும் கீழாய் தன்னிலை தாழ்த்தி பொய்யும் புரட்டும் வேஷமும் விஷமும் போலி முகமும் பொருந்தா வாழ்க்கையும் கையும் கரையுமாய் கனத்த சுமையுடன் கடமைகள் மறந்து கடனுக்கு வாழ்கிறான் மனங்களை இணைத்து மானுடம் உயர தோன்றிய மதத்தை மனங்களை பிரிக்கும் மதங்களாய் இங்கே மாற்றினான் மனிதன் குணங்களை வளர்க்க நல்வழி சொன்ன மதங்களின் கையில் ஆயுதம் திணித்து வன்முறை வேதம் படைத்தவன் மனிதன் அத்தகைய மனிதனை மனிதனுடைய அறியாமை நிலையை சாடுகின்ற ஒரு பாடலாக அல்லது இந்த நிலைக்காக வருத்தப்படுகின்ற ஒரு மனித நேயம் கொண்ட ஒரு மனிதனுடைய தார்மீக ஆவேசமாக இந்த பாடல் பாவ மன்னிப்பு படத்தில் இடம்பெற்றது இந்த பாடல் காட்சியில் நடிகர் திலகம் சைக்கிளை ஓட்டிக்கொண்டு போகின்ற போது அந்த சைக்கிளுக்கு முன்னாலே இருக்கின்ற கூடையிலே ஒரு குழந்தை இருப்பது தெரியும் இந்த குழந்தை இப்போது எப்படி என்னை விட சிறியவனாக இருப்பானா அல்லது என்னை விட வயதில் அதிகமாக இருப்பானா இந்த குழந்தை இப்போது பெரியவனாக இருப்பான் எப்படி இருப்பான் என்றெல்லாம் சிந்தனை வரும் படைத்தா தாழ்வுகள் மனிதனின் ஜாதி பாரில் இயற்கை படைத்ததை எல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் Oh, oh, oh. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை மனிதன் மாறிவிட்டான் ஓ மிகவும் இயல்பாக அந்த பாடல் காட்சியில் சைக்கிளை ஓட்டியபடி நடிகர் திலகம் பாடிக்கொண்டு வருகின்ற போது அவருடைய அந்த தார்மீக உணர்வும் அவருடைய அந்த மனித நேசத்துடன் அவர் கூறுகின்ற அந்த வார்த்தைகள் மனதில் ஒரு புதிய சிந்தனையை தோற்றுவிக்கும் அந்த பாடல் காட்சியிலே சைக்கிளுக்கு முன்னால் ஒரு குழந்தைகள் அமரக்கூடிய ஒரு கூடையிலே ஒரு குழந்தை இருக்கும் என்று சொன்னேன் அதை பார்க்கின்ற போது சின்ன வயசில் எனது தந்தையார் அதே மாதிரி ஒரு சைக்கிளில் ஒரு கூடையிலே என்னை வைத்து நல்லூர் வீதிகளில் என்னை அழைத்துச் சென்ற அந்த மலய பருவத்து சிந்தனையும் எனக்கு வரும் எனது தந்தையாரின் யாழ்வாணன் அவர்களினுடைய சைக்கிளிலே சுற்றி திரிந்த நினைவுகளை இந்த பாடல் காட்சியை பார்க்கின்ற போதெல்லாம் என் மனதில் அந்த நினைவுகள் வந்து ஈரப்படுத்தும் அடுத்து ஒலிக்கப் போகின்ற பாடலிலே அற்புதமான பல தத்துவார்த்தமான வரிகள் எல்லாம் வரும் ஆனால் தத்துவமும் வாழ்க்கையும் ஒன்றையோடு சந்திக்காது என்று சில அறிஞர்கள் சொல்லுவார்கள் அதாவது தத்துவமும் வாழ்க்கையும் இரண்டு சமாந்தர நேர்கோடுகள் தண்டவாளத்தை போல இரண்டு ஒன்று ஒன்று சந்திப்பதில்லை என்று சொல்லுவார்கள் ஆனால் சர் கண்ணதாசன் அவர்களுடைய தத்துவ பாடல்களை பார்க்கும் பார்க்கின்ற போது நடைமுறைக்கு பொருந்தக்கூடிய பல விஷயங்களை அவர் வந்து தத்துவ வரிகளிலே சொல்லுவார் இந்த குரங்கு மனம் என்று சொல்லுவார்கள் குரங்கு மனம் என்றால் அலைபாயும் ஒரு இடத்திலே இருக்காது கிளைவிட்டு கிளைபாயும் கிளை பாயும் ஆனால் இந்த பாடலிலே அதை அதை அவர் மாற்றி சொல்லுகின்றார் இன்னும் ஒரு வித்தியாசமான சிந்தனை குரங்காய் மனிதன் இருந்தபோது அவன் மனதிலே குழப்பம் மயக்கம் எதுவும் இல்லை என்றும் அவன் குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி பெற்று அறிவுள்ள மனிதனாக வளர்ந்த பிறகுதான் அவனுடைய குழப்பங்கள் மயக்கங்கள் கலக்கங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அதிகரித்தன என்பதை இந்த பாடலிலே அவர் அற்புதமாக ஒரு புதிய கோணத்தில் சொல்லுவார் உண்மைதான் குரங்காக இருந்தபோது மனிதனுக்கு பிரச்சனை இல்லை ஏனென்றால் குரங்குக்கு பேராசை இல்லை படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே வளர்த்தானே அவளையை வளர்த்தார் கொடுத்தானே வரதியை ஆண்டவன் கொடுத்தானே பிரித்தானே பிரித்தானே மனதையும் கவலையும் பிரித்தான் அண்ணன் தம்பி கூட்டம் சிறிதும் இல்லை ஆசை பாசம் காதலில் விழுந்தான் அமைதியை காணவில்லை அலைந்தான் தவித்தான் குடித்தான் மடிந்தான் யாருக்கும் லாபம் இல்லை படைத்தானே படைத்தானே மனிதனை ஆண்டவன் படைத்தானே நெஞ்சி நெஞ்சில் தஞ்சலம் இல்லையடா இன்னொரு உயிரை தன்னுடன் சேர்த்தால் என்றும் கொள்ளையடா இத்தனை சிறிய மனிதனின் தலையில் எத்தனை சுமைகளடா இருபதில் தொடங்கி எழுபது வரைக்கும் எங்கும் மயக்கமர படைத்தானே படைத்தான் மனிதனை ஆண்டவன் படைத்தானே வளர்த்தானே வளர்த்தான் கவலையை வளர்த்தானே மனதினை கவலையை வளர்த்தான் என்னதான் காலம் மாறட்டும் மனிதனின் மனோபாவங்கள் மாறட்டும் ஆனால் கவியரசர் கண்ணதாசன் எழுதி வைத்துவிட்டு போன தத்துவங்களினுடைய அந்த கவிதை வரிகளினுடைய அர்த்தம் மாறாது அவை ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதனுக்கு பொருந்திக் கொண்டே இருக்கும் ஏனென்றால் மனிதனுடைய மனம் என்றைக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் அவன் படித்து முன்னேறலாம் பல முன்னேற்றங்களை பல விதங்களில் அவன் முன்னேற்றங்களை காணலாம் ஆனால் அவருடைய மனசு எப்போதும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் ஆசைகள் இருக்கும் பேராசைகள் இருக்கும் சுயநலம் இருக்கும் இவையெல்லாம் இருக்கின்ற போது நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கும் ஏமாற்றங்கள் இருக்கும் மயக்கம் கலக்கம் குழப்பம் எல்லாம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படி இருக்கின்ற போது அவற்றுக்கெல்லாம் ஒரு ஆறுதல் தருவதாக அவற்றிலிருந்து ஒரு விடுதலை பெறுவதற்கு ஒரு மார்க்கத்தை காட்டுவதாக காட்டுவதாக இந்த சிறு பாடல்கள் எல்லாம் விளங்கி வந்தன விளங்குகின்றன எதிர்காலத்திலும் விளங்கும் என்பதில் ஐயமில்லை இந்த பாடலிலே அவர் கவியரசர் சொல்லுகின்றார் ஒரு பாமரனுக்கு கூட மிகவும் எளிமையாக புரியும்படி இத்தனை சிறிய மனிதனின் தலையில் எத்தனை சுமைகளடா இருபதில் துவங்கி எழுபது வரைக்கும் என்றுமே மயக்கமடா என்று மிக அழகாக ஆழமான ஒரு தத்துவத்தை ஆழமான ஒரு யதார்த்தத்தை ஒரு பாமரனுக்கு கூட புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் மிக அற்புதமாக கவியரசர் சொல்லுகின்றார் இந்த குருவி தலையில் பனங்காய் என்று சொல்லுவார்கள் அல்லது காக்காய் தலையில் பனங்காய் என்று சொல்லுவார்கள் மனிதனுடைய தலையிலே சின்ன தலையில் அவ்வளவு சுமைகள் அதுவும் அந்த சுமை எப்போது ஆரம்பிக்கின்றது என்று சொன்னால் இருபதுக்கு இருபது வரைக்கும் பிரச்சனை இல்லை ஒரு உற்சாகமான பருவம் இருபது வரைக்கும் எது எது வேண்டுமானாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் பெற்றோர்கள் பார்த்து கொள்வார்கள் என்ற ஒரு தைரியம் ஆனால் இருபது வயதுக்கு மேலே வருகின்ற போது பெற்றோர்களின் பராமரிப்பில் இருந்தாலும் ஒழுங்காக படிப்பேனா படித்தால் பரீட்சையில் சித்தி அடைவேனா சித்தி அடைந்தால் சரியான வேலை கிடைக்குமா நான் விரும்பிய வேலை கிடைக்குமா நல்ல சம்பளம் கிடைக்குமா வேலையிலே முன்னேற்றம் வருமா மனதுக்கு பிடித்தவள் மனைவியாக வருவாளா அதுக்கு பிறகு திருமணம் திருமண வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்கு மத்தியிலே முரண்பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும் முரண்பாடுகள் வருகின்ற போது அதனால் பிரச்சனைகள் உறவுகள் மத்தியில் பிரச்சனைகள் பொருளாதார ரீதியாக ஈற்றுத்தாழ்வுகள் வருகின்ற போது அதனால் வருகின்ற பிரச்சனைகள் நண்பர்கள் மத்தியில் உறவினர்கள் மத்தியில் வருகின்ற பிரச்சனைகள் அதற்கு பிறகு பிள்ளைகள் பிறப்பார்கள் பிள்ளைகளுடைய படிப்பு அவர்களுடைய எதிர்காலம் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்தல் அதற்கு பிறகு வருகின்ற மருமக்கள் எப்படி இருப்பார்களோ தெரியாது அவர்களோட பிரச்சனைகள் அவர்களுடைய உறவுகளோட பிரச்சனைகள் இப்படி அதுக்கு பிறகு முதுமை வாசலில் வந்து கதவை தட்டும் முதுமையினால் வருகின்ற பிரச்சனைகள் நோய்கள் முதுமையிலே அனுபவிக்கக்கூடிய சில உளவியல் ரீதியான பிரச்சனைகள் அதாவது ஆரம்பத்தில் இருந்த மரியாதை முதிய காலத்தில் சரியாக கிடைக்கலாம் சிலருக்கு சிலருக்கு கிடைக்காமல் போகலாம் அல்லது சிலர் ஒதுக்கப்படலாம் இதனால் வருகின்ற மன உளைச்சல்கள் இதையெல்லாம் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அற்புதமாக சிம்பிளாக இருபதில் துவங்கி எழுபது வரைக்கும் என்றுமே மயக்கமடா என்று சொல்லுகின்றார் அடுத்த பாடலுக்கு வருவோம் பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம் ஏனென்றால் கவியரசு கண்ணதாசனுடைய வரிகள் அத்தகைய வரிகள் ஒரு ஞானி சொன்னான் இருந்தும் இல்லாமல் இரு என்று சொன்னான் அவன் யாருக்காக அதை சொன்னானோ தெரியாது ஆனால் அவன் அதை எனக்காக சொன்னான் என்று நான் எடுத்துக்கொண்டேன் சொன்னாலும் வெக்கமடா சொல்லாவிட்டால் துக்கமடா சொன்னாலும் வெக்கமடா சொல்லாவிட்டால் துக்கமடா துக்கமில்லாமல் வெக்கமில்லாமல் வாழுகிறேன் ஒரு பக்கமடா சொன்னாலும் வெக்கமடா உனக்கு நான் பூ முடித்தேன் மன்னாதி மன்னனை போல் மாளிகையில் வாழ்கிறேன் சொன்னாலும் வெட்கமடா படுப்பவரும் வாய் திறந்து தூங்குகிறார் பாய் விரித்து படுப்பவரும் வாய் திறந்து தூங்குகிறார் பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சிலோர் அமைதி இல்லை பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சிலோர் அமைதி இல்லை குஞ்சி வரும் கிளிகள் எல்லாம் பாம்பாய் மாறுதடா கொஞ்சி வரும் கிளிகள் எல்லாம் கொடும் பாம்பாய் மாறுதடா கொத்தி விட்டு புத்தனை போல் சத்தியமாய் வாழுதடா இல்லாத மனிதருக்கு இல்லை என்னும் கொல்லையடா உள்ளவர்க்கு வாழ்க்கையிலே உள்ளதெல்லாம் சொல்லையடா சொன்னாலும் வெட்கமடா அன்னமில்லை என்றாலும் அமைதி கொண்ட மானிடனே அன்னமில்லை என்றாலும் அமைதி கொண்ட மானிடனே உன் வாழ்வை நினைக்கையிலே என் மனது தவிக்குதடா உன் வாழ்வை நினைக்கையிலே என் மனது தவிக்குதடா வண்ணமுத்து மண்டபமும் வைரநகை பஞ்சனையும் வண்ணமுத்து மண்டபமும் வைரநகை பஞ்சடையும் உன்னிடத்து நான் தருவேன் நிம்மதியை நீ தருவாய் சொன்னாலும் வெக்கமடா சொல்லாவிட்டால் துக்கமடா துக்கமில்லாமல் வெக்கமில்லாமல் வாழ்கிறேன் ஒரு டிஎம்எஸ் அவர்கள் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இவர்களெல்லாம் பாடிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் சங்கீத சாகரம் ஜேசுதாஸ் அவர்களுடைய வருகை நிகழ்கின்றது அப்போது அந்த அவருடைய குரல் ஒரு மென்மையாக அந்த குரலிலே ஒரு சோகம் இருக்கும் ஆனால் ஒரு வசீகரிக்கக்கூடிய சோகம் இருக்கும் அப்ப இயேசுதாஸ் அவர்களுடைய குரல் ஒரு வித்தியாசமான குரலாக உள்ளே வருகின்ற போது அந்த குரல் திரும்பி பார்க்க வைத்தது எல்லோரையும் அடடா ஒரு புதியவர் வருகின்றார் ஒரு மென்மையை குலைத்து பாடுகின்றார் அந்த குரலிலே ஒரு ஏக்கம் இருக்கின்றது ஒரு சோகம் இருக்கின்றது என்று அந்த வகையில் இயேசுதாஸ் அவர்களுடைய வருகை தமிழில் நிகழ்ந்தபோது அவரை திரும்பி பார்க்க வைத்த முதல் பாடல் என்று இதை சொல்லலாம் ஆனால் சோகத்தை பிழிய பிழிய தந்த பாடல் ஆமாம் துலாபாரம் திரைப்படத்தில் அவர் பாடிய அந்த காற்றினிலே பெரும் காற்றினிலே ஏற்றி வைத்த தீபத்திலும் இருள் இருக்கும் என்ற பாடல் அந்த பாடலுடைய ஆரம்பத்தில் ஒரு ஹம்மிங் கொடுப்பார் ஒரு ஆலாபனை கொடுப்பார் அப்படியே அந்த ஆலாபனையை கேட்கின்ற போதே கண்கள் கசியும் இந்த பாடலை கேட்கின்ற போதெல்லாம் எனக்கு அந்த வாழ்விலே நடந்த அவலங்களை சோகங்களை சந்திக்கின்ற போது இருந்த மன நிலையை உணர்வுகளை அந்த பாடல் அந்த பாடல் வரிகளும் சரி அந்த பாடலிலே இயேசுதாஸ் அவர்கள் அனுபவித்து பாடுகின்ற அந்த நெகிழ்வான அந்த குரலும் சரி எனக்கு என்னுடைய பல அனுபவங்களை ஞாபகப்படுத்தும் அதே போல இந்த பாடல் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய சோகங்களை சுமைகளை ஞாபகப்படுத்தும் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் புனிந்த பாடல் இந்த பாடலை மலையாளத்தில் கூட நான் கேட்டிருக்கின்றேன் காற்றடிச்சு காற்றடிச்சு காயலிலே விளக்கு மரம் கண்ணடிச்சு என்ற அந்த பாடல் வரும் மலையாளத்தில் அந்த பாடலை கேட்கின்ற போது அதில் ஒரு விதமான ஒரு சோகம் தெரியும் அதான் இயேசுதாஸ் அவர்களுடைய தனித்துவம் மொழி மொழி மொழிக்கு மொழி பாடுகின்ற போது ஒவ்வொரு மொழியிலும் அவர் வந்து ஒரு வித்தியாசத்தை காட்டுவார் இயேசுதாஸ் அவர்கள் பாடிய அபூர்வமான மலையாள பாடல்களை கேட்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது குறிப்பிடக்கூடிய ஒரு பாடல் எல்லா துக்கமும் எனக்கு தரும் எண்ட பிரிய சகி போய் வருகின்ற ஒரு பாடல் அந்த பாடலை இயேசுதாஸ் அவர்கள் பாடுகின்ற போது கண்ணிலே அப்படியே ஈரம் வரும் ஒற்றை கம்பி மாத்திரம் மூணும் வீணாகானம் ஞான் அதாவது ஒரு கம்பியில் இருக்கின்ற வீணையிலே வருகின்ற கானம் ஞான் சொல்லி ஒரு ஒரு விரக்தியை தெரிவிக்கின்ற ஒரு பாடல் அந்த பாடலிலும் அவர் அற்புதமாக பாடியிருப்பார் இப்படியாக சங்கீத சாகரம் இயேசுதாஸ் அவர்களுடைய பாடல்களை அதுவும் குறிப்பாக தத்துவ பாடல்களை சோக பாடல்களை ரசிக்கின்ற சுகமே தனியானதுதான் உலகத்திலும் ஆடுவது நாடகம் ஆளுக்கு ஒரு பாத்திரம் இறைவனுக்கு வேஷம் என்றவோ சாட்டியானவர்கள் அதாவது மீனாட்சா சொல்லுவார் உலகம் என்ற நாடகம் இடையிலே நாம் எல்லாம் நடிகர்கள் என்று சொல்லுவார் இந்த பாடலிலே அது கொஞ்சம் வித்தியாசமாக வருகிறது ஆடுவது நாடகம் ஆளுக்கு ஒரு பாத்திரம் இறைவனுக்கு வேஷம் என்ன மனிதருக்கு மனிதர்களுக்கெல்லாம் என்னென்ன பாத்திரம் என்று சொல்லி இறைவன் வேஷத்தை கொடுக்கின்ற போது இறைவன் தான் வைத்திருக்கின்ற வேஷம் என்ன என்று மனிதன் நிறைவினை பார்த்து கேள்வி எழுப்புவதாக இந்த பாடலிலே ஒரு புதிய சிந்தனை அடுத்து வரி ஆட வைத்து பார்ப்பான் மூடு திரை போடுவான் மேடை அவன் மேடை அல்லவா அவன் இந்த இடத்திலே இறைவனை ஒரு சர்வாதிகாரி மாதிரி அந்த கவிஞர் உருவகப்படுத்துகின்றார் என்றால் மேடை அவனுடைய மேடை அவன் அவன் ஆடு என்று சொல்லுகின்ற போது ஆட வேண்டும் அவன் மூடு திரையை போடுகின்ற போது ஆட்டத்தை நிறுத்த வேண்டும் பிறகு மறுபடியும் அவன் ஆடு என்று சொல்லுகின்ற போது ஆட வேண்டும் ஏனென்றால் இறைவன் அங்கே ஒரு இயக்குனராக திகழ்கின்றான் அவன்தான் முடிவெடுப்பவன் ஆட்டுவிப்பவன் அவன்தான் அதுதான் கவியசர் கண்ணதாசன் இன்னும் ஒரு பாடலிலே சொல்லுவார் ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா என்று சொல்லி இப்படி பேசிக்கொண்டே போகலாம் கவியரசர் கண்ணதாசனுடைய தத்துவ பாடல்களை பற்றி மீண்டும் நேயர்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் 呀。 அதை கும்பிடும் மனிதர் யாவரும் பொம்மை நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை கையில் நல்லவன் பொம்மை உள்ளவன் முன் இல்லாதவன் பொம்மை நல்லவன் கையில் நல்லவன் பொம்மை உள்ளவன் முன் இல்லாதவன் பொம்மை அல்லும் பகலும் உழைப்பவன் பொம்மை தினம் அல்லல் பட்டு அலைபவன் பொம்மை நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை விதியின் பார்வையில் உயிர்கள் பொம்மை வீசும் புயலில் உலகமே பொம்மை நதியின் முன்னே தர்மமும் பொம்மை வரும் சாவின் பிடியில் வாழும் பொம்மை நினைத்து பார்த்தா எல்லாம் பொம்மை நினைப்பில் அனைவரும் பொம்மை ஆசை வார்த்தையில் அறிவும் பொம்மை அன்பின் அணைப்பில் அனைவரும் பொம்மை ஆசை வார்த்தையில் அறிவும் பொம்மை இன்பச் சோலை இயற்கை பொம்மை அந்த இயற்கை அமைப்பில் எதுவுமே பொம்மை நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை